பூமியிலான ஆண்கள் பெண்கள் மீன் உண்டாகும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் மகான் எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியமான அளவிடத்தில் நடக்க மாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹு சுபகான தடுத்திருக்கிறார் அவைகளை வெற்றும் நூற்றுக்கு நூறு மற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹூ ஜல்ல இந்த பிரபஞ்சத்துல மூணு வகையான உலகங்களை பிரபுல ஆலமின் படைத்திருக்கிறார் அது ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில சந்தோஷமே சந்தோஷம்தான் அதுல கவலை என்பது என்ன என்பதே கிடையாது கவலையோ சிரமமோ கஷ்டங்களோ மனக்கசப்புகளோ உண்டாகாதே உண்டாகாது அதைதான் சுபகான் சுபகான சொர்க்கக்கூடிய வாழ்க்கையாக சுபகான் சுபகான வச்சு இன்னொரு உலகம் வந்து அல்லாமக்கு சுபகான படைச்சிருக்கிறான் அதுல சந்தோஷம் என்றா என்ன என்பதே தெரியாது அந்த முழு வாழ்க்கையும் இருக்கிறதே அது கவலையே கவலையாக தான் இருக்கும் சிரமங்களாக தான் இருக்கும் சஞ்சங்களாக தான் இருக்கும் பிரச்சனைகளாக தான் இருக்கும் அதை தான் அல்லாமக்கு சுபகான நரகமாக வச்சிருக்கிறான் அதுல ரகுல் ஆலமி சந்தோஷம் என்பது வைத்ததே கிடையாது ஆனா இந்த ரெண்டுக்கு மத்தியில ரபுல் ஆலமீன் உலகத்துடைய வாழ்க்கையை நிற்கிறீர்களான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாம வாழக்கூடிய இந்த உலகத்துடைய வாழ்க்கை இது சந்தோஷம் அதே மாதிரி கவலை இந்த ரெண்டையும் அல்லாஹாக்கு சுபமான கலந்ததாக மிஸ் பண்ணிதான் ரபுல் ஆலமின்னு உலகத்துல ஒரு மனிதனும் எங்களுக்கு காட்ட முடியாது என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த விதமான கஷ்டத்தை கண்டதே கிடையாது எல்லாமே சிரமமே சிரமம்தான் கவலே கவலைதான் சந்தோஷம் என்றா என்னென்பது என்பது எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒருவனையும் எங்களுக்கு காட்ட அதே மாதிரிதான் ஒரு மனிதன் எனக்கு கவலை என்றா என்னென்றே தெரியாது சஞ்சலம் என்றா என்னென்றே தெரியாது கஷ்டம் என்றா என்னென்றே தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒருவன் நான் சந்தோஷமே சந்தோஷத்தை மாத்திரம்தான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவனை அது எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும் நதியாக இருந்தாலும் எங்களுக்கு அவசியம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அரபுல் ஆலமின் கஷ்டம் சிரமம் சந்தோஷம் துக்கம் நலவு கெடுதி எல்லாத்தையும் மிக்ஸ் ஆனதாக இருக்கு பிரபலாளமி எதிர்பார்க்கிறது என்னென்றா இந்த உலகத்துடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் நிலைமைகள் வரக்கூடிய நேரத்திலையும் அவைகளையும் அந்த மனிதன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ரபுல ஆலமின்னு எதிர்பார்க்கிறார் கணியத்துக்குரிய சமூகர்களே நண்பர்களே அந்த அடிப்படையில தான் ஈமான் கொள்ளக்கூடிய நேரத்துல நாங்க ஆமன் இல்லாமி وملائكته وكتبه ورسله واليوم الآخر والقدر خيره وشره من الله تعالى அந்த ஆறாவது அம்சமாக அல்லாஹவை கொண்டு ரசூல்மார்களை கொண்டு வேதங்களை கொண்டு மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையை கொண்டு மலாய்க்கமார்களை இதெல்லாம் நம்பினதுக்கு பின்னால உலகத்துல நடக்கக்கூடிய நலவோ கெடுதியோ இதெல்லாம் அல்லாஹுடைய பதிலின் பிரகாரம் தான் நடக்குது என்பதை ஈமான் கொள்றது இருக்குது இது ஈமானுடைய பரிபூர்ணத்துவத்துக்கு அல்லாவோட நிபந்தனையாக எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் நிலைமைகள் வரலாம் அந்த நேரத்துல அந்த மனிதனுக்கு கண்ணால அழுவதற்காக வேண்டி அல்லாஹுக்கு சுபகான அனுமதி தந்திருக்கிறான் ஆனா பண்பால அல்லாஹுக்கு குறை சொல்வதற்கு அல்லாஹுக்கு சுபகான அனுமதி தந்தது கிடையாது ரசூல் வலைகி அவர்களுடைய மகன் இப்ராஹிம் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் அந்த சின்ன வயசுல கூடிய நேரத்துல ரசூசல்லாம் சொல்லாம் விலகி கண்ணால கண்ணீர் கொட்டி கொண்டே அந்த நேரத்துல அப்துல் ரஹ்மான் ரவி அல்லாம் அன்பு அவங்க வந்து சொல்றாங்க யார் நீங்களும் அழுகிறீங்க என்பதாக ஏன் நீங்க தான் எல்லாமே அல்லாஹ் கொண்டுதான் நடக்குது அல்லாஹுடைய கதிரின் பிரகாரம் தான் நடக்குது எனவே அந்த பொருள் கொள்ளதான் ஓடும் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கண்ணால கண்ணீர் வருது யார் சூழல்லாம் அந்த நேரத்தில் ரசூல் செல்லலாம் விலகி செல்லம் அவங்க சொன்னாங்க இன்னல் ஐன கதுமா இன்னல் ஐன கதுமா والقلب يحزن ولا نقول إلا ما يرضى ربنا சொன்னாங்க நிச்சயமாக கண்களால கண்ணீர் கொட்டிக் கொண்டேதான் இருக்கிறது உள்ளத்துல நாங்க கவலைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம் ஆனா எங்களுடைய ரப்பு எதை புரிந்து கொள்ள மாட்டானோ அந்த வார்த்தைகளை நாங்க வெளியாக்க மாட்டோம் என்பதாக ரசூ செல்லாம் வரை செல்லமா சொல்லிட்டு சொன்னாங்க என்பதாக இன்னா இப்ராஹிம் இப்ராஹிம் என்னுடைய மகனே உன்னுடைய பிரிவை வச்சு நாங்கள் நிச்சயமாக கவலைப்படுறோம் என்பதாக மாற்றம் சொன்னார் ஆனா அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத வார்த்தை யாரெல்லாம் நான் ஆக சிறந்த நபியாக இருக்கிறேன் கடைசி தூதுவராக இருக்கிறேன் என்னுடைய அபீபாக இருக்கிறேன் எந்த புள்ளையா நீ எடுக்கணும் வேற புள்ள இல்லையா இல்ல இல்ல கலா கதிருக்கு எதிராக எந்த வார்த்தையும் நாங்க பாவிக்க மாட்டோம் கண்ணால கண்ணீர் வரும் தான் உள்ளத்தால கவலைப்படுவோம் தான் ஆனா ரப்ப விருப்பம் இல்லாத எந்த வார்த்தைகளும் எங்களை அதை வெளியாக மாட்டாது கண்ணுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரபுல் ஆலமீனுடைய கலா அதுல பொருந்து கொள்வது இருக்குது இது ஈமானுடைய ஆக முக்கியமான சிபத்தாக இதுதான் ரபுல ஆலமீன் ஒவ்வொரு அடியான இடத்துல ரபுல ஆலமின் எதிர்பார்க்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தொன்னூல் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அவர்களிடத்துல ஒருவர் வந்து கேட்கிறாங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பதாக கேட்டான் நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பதாக கேட்டாங்க தொன்னூல் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க எவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் முழு உலகமே இயங்கிக் கொண்டே இருக்கிறதோ அந்த மனிதனிடத்தில் நீங்க கேட்கிறீங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பதாகும் எவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் முழு உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த மனிதனிடத்துல வந்தா நீங்க கேட்கிறீங்க நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா கவலையா இருக்கிறீங்களா என்பதா அந்த நேரத்தில் அவர் கேள்வி கொண்டு கேட்டாரு அல்லாட நாட்டம் பிரகாரம் தான் உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும் உங்களோட நாட்டம் பிரகாரம் இல்லையே நீங்க எப்படி இந்த வார்த்தைகளை பாவிக்கிறீங்க செஞ்சாங்க அல்லாவுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம் எனவே உலகத்துல உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயமும் நடக்கிறது அல்லாவுடைய விருப்பத்தின் பிரகாரம் எனவே அவன் விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் எனவே உலகத்துல எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் நிலைமைகள் சோதனைகள் வந்தாலும் அது அல்லாஹுடைய விருப்பத்தின் பிரகாரம் நடக்குது அதுதான் என்னுடைய விருப்பம் என்பதாக எனவே நான் என்னத்துக்கு கவலைப்படுவனும் அவன் விருப்பத்தின் பிரகாரம் அவன் நாடினதை சிந்தி கொண்டே இருக்கிறான் எனவே கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதுதான் ஒரு பூமியினுடைய ஈமானுடைய தரஜாவாக இருக்கிறது எனவே ஹதீஸ்ல பெரியாருடைய வாழ்க்கையில அல்லாஹு சுபகான மக்களுக்கு என்ன படிச்சு தானான் என்றா உலகத்துல ரப்புல ஆலமி ஒரு மனிதனுக்கு பல நிலைமைகளும் உண்டாக்கலாம் அந்த எல்லா கட்டங்கள்லையும் ரபுல ஆலமியினுடைய பதில பொருந்து கொள்வது இருக்கிறே இது ஈமானுக்கு ஆக முக்கியமான நிபந்தனையாக இருந்து கொண்டே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் ஒரு விஷயத்தை நாங்க விலகிக் கொள்ளணும் ரபுல ஆலமி இந்த உலகத்தை இயக்கக்கூடிய நேரத்துல பல நிலைமைகள் உண்டாக்குவான் அதுல எதுல அல்லா ரபுல் ஆலமி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு கைத வெற்றி தான் இருக்கிறான் ஆனா அதனுடைய நுணுக்கம் இருக்குது அது விளங்குறது லேசான விஷயம் அவர்களிடத்துல ஒருவர் கேள்வி கேட்கிறாங்க உலகத்தில் ஆகப்பெரிய அறிவாளி யாரு என்பதா மூசா அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் எடுப்பவர்கள் சொன்னாங்க இப்போ உலகத்தில் உள்ள ஆகக்கூடிய அறிவாளி நான் தான் என்பதா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த பதில் அவர் சொன்னதுல ஒரு தவறுதான கஷ்டமாக இருக்குது என்ன நபிமார்களுக்கு தான் அல்லா ஆகப்பெரிய அறிவு அல்லா கொடுத்திருக்கிறான் எனவே அந்த இருந்து ஆக பெரிய ஒரு நபி அதை வச்சு அவர் சொல்றார் நான் தான் ஆகப்பெரிய அறிவாளியாக இருக்கிறேன் ஆனா ரப்புல் ஆலமி எதிர்பார்த்தது மூசா அலஹி சலாத்து வசலாம் அவருடைய வார்த்தை அப்படியாக இருக்கக்கூடாது அல்லாஹுக்கு தான் தெரியும் ஆகப்பெரிய அறிவாளி யாரு இதுதான் அல்ல எதிர்பார்த்த பதில் ஆனா மூசா அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னால் நான் தான் ஆக பெரிய அறிவார் ரபுதாலமே மூசா அலஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு கட்டளையிடுறான் அந்த காலத்துல இருந்த ஒரு நபிதான் சிலர் அலஹி சலாத்து வசலாம் அந்த சிலர் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய சுகத்துல சகவாசத்துல கொஞ்ச காலம் கை இல்லை என்பதாக சிலர் அலஹி சலாத்து வசலாம் ஒரு நிபந்தனை போடுறாங்க மூசா அலஹி சலாத்து வசலாம் நீங்க என்னையோடு இருக்கிறது சரி நான் எதை செஞ்சாலும் கேள்வி கேட்க கூடாது பிரபுலாலமின் உங்களுக்கு என்னையோடு இருக்க சொல்லியிருக்கிறான் என்னையோடு இருக்கிறது சரி நான் எதை செஞ்சாலும் கேள்வி கேட்க கூடாது நான் ஒரு பிரச்சனை இல்லை நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் கண்ணியத்துக்குரிய சமூகர்களே நண்பர்களே நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்றேன் மூணு நிகழ்வுகள் நடக்குது போட்ல பேசி கொண்டிருக்கிறாங்க அந்த போட்ல பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல கீழே உள்ள ஒரு பழைய ஒன்று கலட்டுறான் பழைய கலட்டினா என்ன நடக்கும் கப்பல் தாண்டிடும் போட் தாண்டிடும் மூசா அலஹி சலாத்து வசலாம் அவங்க ஆச்சரியப்படுறாங்க என்ன வேலை செய்றீங்க கப்பல் போட்டுடைய பழைய கழட்டுறீங்களே சொன்னாங்க நான் சென்னன் கேள்வி கேட்கக்கூடாது கவனிச்சுக்கோ ரெண்டாவது கணேசத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் ஒரு சின்ன குழந்த ஒரு புள்ள விளையாடி கொண்டிருக்குது மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு முன்னால சிலர் அலை சலாத்து வசலாம் அந்த சின்ன பொடியன குழந்தை இந்த நேரத்துல மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு தாங்க முடியாது கேட்காங்க ஏன் இந்த அநியாயத்தை செஞ்சீங்க நான் சென்ன கேள்வி கேட்க கூடாது மூணாவது ஒரு ஊருக்கு போனாங்க அவங்க யாருமே அழகான அமைப்பு வரவேற்கவே இல்லை ரொம்ப மோசமான முறையில நடந்து கொள்றாங்க ஆனா அந்த ஊர்ல ஒரு செவரண்டு விழப்போது அந்த நேரத்துல சிலர் அழகி சிலாத்து வசலாம் முன்னுக்கு பேசு அந்த செவரை அப்படியே கெட்டி கொடுக்குறாங்க சென்னாங்க இவ்வளவு எங்களுக்கு அநியாயம் செய்யறவங்களுக்கு ஏன் இந்த விஷயத்த பேசி உதவி செய்றீங்க சென்னாங்க இதுக்கு பின்னால நானும் நீங்களும் பிரயாணம் செய்யறது கஷ்டம் பிரிந்துகிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் இந்த மூணு நிகழ்வும் வெளிரங்கமாக பார்க்கக்கூடிய நேரத்துல கெடுதியே கெடுதிதான் ஆனா சிலர் அலஹி சலாம் அவர்கள் அந்த மூணு விடயங்களுக்கும் மூணு நிகழ்வுகளுக்கும் விளக்கம் கொடுக்கிறது அந்த கப்பலை மட்டும் நான் டேமேஜ் பண்ணாம இருந்தா அது ஒரு ஒன்று போடாம இருந்தா அந்த தரையில போயிட்டு சேரக்கூடிய நேரத்துல அந்த அரசன் நல்ல கப்பல் எல்லாத்தையும் குடிச்சு கொள்கிறார் கொஞ்சம் பலகீனமான கப்பல்களை மட்டும் தான் ரிலீஸ் பண்றார் அதை வச்சு நான் அதை செஞ்சேன் என்பதா அந்த பொடியனை நான் கொண்டு நினைக்கிறேன் அந்த பொடியன் பெருசாகிட்டான் என்றா அவனின் மூலமாக அவனும் வலிக்கேட்டுல போவான் தாய் தந்தர்களும் வலிக்கேட்டுல போடுவான் பெரிய வித்ரோகாரனாக மாறுவான் அது சுற்றி அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் நான் சொல்ல செஞ்சேன் என்பதா எங்களுக்கு அநியாயம் செஞ்சு ஊர் மக்கள் இருக்கிறாங்களேவோ அந்த செவத்தை ஏன் கெட்டினன் என்றா அந்த செவரும் விழுந்துச்சு என்றா அதுக்கு கீழே புதையல் இருக்குது அது ஒரு எத்தையும் கூடிய புதையல் அது இப்பே வெளியாகிச்சு என்றா அந்த எத்தையும் பிற்காலத்துல கிடைக்காது அதை வச்சுதான் நான் அந்த செவத்தை கெட்டி கொடுத்தேன் என்பதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வெளிரங்கமாக பார்க்கக்கூடிய நேரத்துல கெடுதியாக இருக்குது ஆனா ரப்புல அலமே அந்த ஒவ்வொரு கெடுதிக்கு பின்னால ஒரு நலவாதா வச்சுதான் இருக்கிறார் மூசா அலி சலாத்து வசலாம் அவர் விளங்கி கொண்டாங்க ஏந்த அறிவுக்கு படுற மாதிரி ஒன்றுமே இல்லை ஆனா அல்ல எவ்வளவு பெரிய நுணுக்கம் உள்ளவனா ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதுக்கிடையிலும் சில நேரத்துக்கு சிலர்களுக்கு குறுக்கு புத்தி வேலை செய்யலாம் என்ன குறுக்கு புத்தி தெரியுமா அந்த குறுக்கு புத்தி என்ன என்னத்துக்கு அந்த புள்ளைய புறக்க வச்சு அதுக்கு பிறகு பெருசானினா கெடுதி செய்யக்கூடிய ஒரு நிலைமை உண்டாக்குற குட்டி சின்ன காலத்திலே மௌத்தாக்கி போடணும் அதுக்கு முன்னாலே எல்லாம் புறக்க வைக்காம இருந்தா பிரச்சனை இல்லை என்பதா இது கிருப்பு புத்தியா இல்லையா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி ரபுலாலமீனுடைய நுணுக்கம் இருக்கிறே அது வெளிரங்கமாக பார்க்கக்கூடிய ஏன் இப்படி செய்யணும் என்பதாக வரும் ஆனா முழு உலகம் இயக்கக்கூடிய நேரத்துல மனிதன் அல்ல படைச்சதே சோதனைக்காக வேண்டி அந்த சோதனைகளை கொடுக்கறதுக்கு எடுக்கிறதுக்கு அல்ல பல நிலைமைகள் உண்டாக்குவான் இந்த குறுக்கு கேள்விகளை கேட்கறதுக்கு இது மீமானுக்கு முரணானதுதான் அதுக்கு அழகான ஒரு உதாரணம் என்ன தெரியுமா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவனுடைய அரச மாளிகையில சாஸ்திரக்காரன் சூரியக்காரன் வந்து சொல்றான் என்ன தெரியுமா உங்களோட ஆட்சிய பறைக்கு படித்து கொள்ளக்கூடிய அமைப்புல ஒரு கொடியும் குறைஞ்சுட்டான் என்பதால் உங்களோட ஆட்சி இல்லாம போகுது ஏன் ஒரு புள்ள குறைஞ்சிருக்குது எனவே அந்த புள்ளையின் மூலமா உங்களோட ஆட்சியே இல்லாம இந்த நேரத்துல தான் எல்லாம் சின்ன குழந்தைகளை அப்படியே கொலை செஞ்சு கொண்டிருக்கும் ஆம்பளம் எல்லாத்தையும் இந்த நேரத்துல ரபுல் ஆலமின் ரெண்டு மூசாக்களை குறைக்க ரெண்டு மூசா ஒரு மூசா இல்ல ரெண்டு மூசா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அது ஒரு தாய் என்ன செஞ்சாங்க என்றா மகனுக்கு மூசா என்று பேரை வச்சாங்க மூசா அஸ்தாமிரி என்பதாக பேரை வைக்கிறாங்க அந்த புள்ளைய பாதுகாக்கிறதுக்கு சிரமம் கிட்ட இருந்து என்ன தெரியுமா செய்யறாங்க ஒரு பேசு புள்ளையோ புள்ளையோட வைக்கிறாங்க இன்னொரு மூசா பிறக்கக்கூடிய நேரத்துல அந்த தாய் என்ன செல்றாங்க செய்யறாங்க என்றா நைல் நதியில பெட்டிக்குள்ள புள்ளைய போட்டு தூக்கி வீசுறாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த நயில் நதியில போட்ட புல்லரிக்கிலே மடியில அல்லாஹாக்கு சுபகான வளர்க்கிறான் அதுதான் பிற்காலத்தில் மூசா அலஹி சலாத்து வசலாம் என்ற நபியா அல்லாஹாக்கு சுபகான ஆகிறான் அடுத்த புகப்புள்ள உள்ள மூசா இருக்கிறாங்களே அவரை வளர்த்தது அல்ல அந்த புகப்புள்ள உள்ள மூசா அஸ்தாமினிய வளர்த்தது ஜிப்ரீல் அலஹி சலாத்து வசலாம் அல்லா ஜிப்ரீல் அலி சலாத்து வசலாம் உங்களுக்கு அல்லா கட்டளையிடுறான் ஜிப்ரீல் நீங்க அந்த புள்ளைய நீங்க வளர்க்குங்க என்பதான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த மூசா சாமிரி பிற்காலத்துல யாராக வந்தாங்க தெரியுமா மாட்டு வணங்கக்கூடிய அந்த கவும உருவாக்கினது இந்த மூசா சாமிரி என்று சொல்லக்கூடிய அதுதான் எங்க பெரியார்கள் சொல்றாங்க எந்த மூசாவ ஜிப்ரீல் வளர்த்தாங்களோ அந்த மூசா காபிராக சூனியக்காரனாக மோசடிக்காரனாக மாறிட்டார் ஆனா எந்த மூசாவை வளர்த்தாங்களோ அந்த மூசா அல்லாஹின் மூலமாக அனுப்பப்பட்ட ஒரு ரசூலாக மாறிட்டார் இப்பயும் எங்களோட குறுக்கு புத்தி என்ன தெரியுமா கேட்கும் ஜிகிரியில வச்சு அந்த மூசா வளர்க்கிச்சு இந்த மூசா ஹிராவுன வச்சு வளர்க்கிச்சு ஏவனுக்கு இந்த கேள்வி உலகத்தை நடாத்தக்கூடிய நேரத்துல ரகுலாலமீன வந்த குதிரத்தை காட்டக்கூடிய நேரத்துல பல நிலைமைகள் உண்டாக்குவார் அதனுடைய நுணுக்கம் வெறும் அல்லாவுடைய அறிவுல மாத்திரம் தான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரபுலாலமீன் இந்த முழு உலகத்தை இயக்கக்கூடியவன் மாஷா அல்லாஹு கான் وما كان في وقت الذي شاء على وجه الذي شاء من غير زيادة ولا نقصان ولا تقدم ولا تأخر وما لم يشاء لم يكن எனவே உலகத்துல என்ன நடக்குது மாஷா அல்லாஹுதான் அவன் எதை நாடுறானோ அதை தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறான் அவன் நாடின நேரத்துல தான் நடக்கும் அவன் நாடின முறையில தான் நடக்கும் கூடுதல் குறைவு ஒன்றுமே இல்ல அவன் நாடின முறையில தான் நடக்கும் அவன் நாடினத்துக்கு முன்னாலேயோ அவன் நாடினத்துக்கு பின்னாலேயோ லேட் ஆகி இல்ல இல்ல அவன் நாடின முறையில தான் நடக்கும் அவன் எதை நாடல்லையோ அது முழு உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஒன்று சேர்ந்தாலும் முழு உலகத்தில் உள்ள ஜீங்கள் ஒன்று சேர்ந்தாலும் முழு ஆட்சியாளர்கள் ஒன்று சேர்ந்தாலும் மலாய்க்காமார்கள் ஒன்று சேர்ந்தாலும் அவன் இந்த நாடல்லையோ அது நடக்கவே நடக்கும் எனவே கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த ஈமான் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா எனவே அல்லாஹு ஒவ்வொரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கறது என்னென்றா இந்த உலகத்தை நடத்தாக்கக்கூடிய நேரத்துல பல நிலைமைகள் சிரமங்கள் சோதனைகள் உண்டாகி கொண்டேதான் இருக்கும் அந்த ஒவ்வொன்றையும் உள்ளத்தால கல்வால பொருந்து கொள்றது இருக்குது இதுக்குதான் அர்ரிதாபில் கதர் ரபுல் ஆலமியுடைய கலா கதிர பொருந்து கொள்ளது என்பதாக ஒரு பாடம் உண்டே அல்லாஹத்து சுபகான வச்சிருக்கிறார் அந்த அமைப்புல ரசூ சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்துல வந்து ஒரு சஹாபி கேட்கிறாங்க யார சூழல்லா ஐயும் நாசி அஷத்து பலான் யார சூழல்லா மனிதர்களிடத்துல இருந்து மனிதர்கள் இருந்து ஆக கடினமான சோதனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவங்க யாரு யார சூழல்லா நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க அல் அன்பியா என்பதா நபிமார்கள் தான் ஆக பயங்கரமான சோதனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்கள் அதுக்கு பின்னால அந்த நபிமார்கள் போன்ற போன்றவர்கள் என்பதாக சொன்னார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வரலாறு எடுத்து பார்ப்போம் சோதனைகள் என்று வரக்கூடிய நேரத்துல ரசூல் மார்களை விட சோதனைகளுக்கு முகம் கொடுத்தவங்க வேற யாருதான் இருக்கிறார் ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் இருந்து எடுத்து பார்த்தா எவ்வளவு அல்லாஹுக்கு முன்னால் அழுகுறாங்க ரப்பி இன்னி வலம் நப்சி யா அல்லாஹ் நான் உனக்கு பெரிய அநியாயம் செய்தேன் ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين யார நான் பெரிய அநியாயம் செஞ்சுட்டேன் ரப்பே. நீ மாத்திரம் என்னைய மன்னிக்காத பட்சத்துல நான் பெரிய நஷ்டவாளியாக மாறிடுவேன் யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் சோதனைக்கு ஆளாகிறாங்க யோசிங்க முழு ஆட்சியாளர்களும் ஒரு பக்கம் ஒரு தனி மனிதனாக இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் இருக்கிறாங்க முழு உலகமே எதிர்ப்பாக இருக்கிறது அந்த தனி மனிதன் நெருப்புக்கு வீசப்படக்கூடிய நேரத்துல ஹஸ்பி எவ்வளவு சோதனைக்கு ஒரு கேவலத்துக்கு முகம் கொடுத்தாங்க ஆனாலும் அல்லாஹுக்கு சுபகான அந்த நிலைமையிலையும் உதவி செஞ்சாங்க யோசிச்சு பாருங்க யூசுப் அலைஹி சலாம் வசலாம் நபிமான்கள் என்று சொன்னால் மசூமீன்கள் பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் யூசுப் அலைஹி சலாத்து வஸ்தலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை இருக்குது சாதாரண சோதனை அல்ல அரச மாளிகையில அரசனுடைய மனைவியோட தவறான முறையில நடந்து கொண்டதாக முழு நாடும் பேசிக் கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் உண்டாகும் என்று யோசிங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதுக்குள்ளேயும் சில சூழ்ச்சிகள் நடக்குது நீங்க எங்கட தேவையை பூர்த்தியாக்கினீங்கடா உங்களைய நாங்க விடுதலை செய்வோம் ஜெயிலுக்குள்ள போட மாட்டோம் கேவலப்படுத்த மாட்டோம் அந்த நேரத்திலையும் இந்த பெண்கள் எந்த ஹராத்தின் பக்கம் என்னைய கூப்பிடுறாங்களோ அதை விட நான் ஜெயிலுக்கு போறது விரும்புறேன் முழு நாடும் சொல்லுது விபச்சாரம் செய்யக்கூடியவன் கெட்டவன் மோசமானவன் அரசனுடைய மனைவியோட ரொம்ப மோசமான முறையில நடந்து கொள்றான் ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹக்கு தெரியும் யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் உங்களுக்கு மாத்திரம் இந்த கேவலத்தை முகம் கொடுக்கிறாங்க ரகுலாலமீன் அப்படியா கொண்ட ஒரு சோதனையில யூசுப் அலஹி சலாம் சலாம் அவங்கள அல்ல ஆக்குறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஜெயில பன்னெண்டு வருடங்களுக்கு மேலே எவ்வளவு பெரிய சோதனை எங்களோட கேட்கும் இந்த ரபுல ஆலமி யாரையும் எனவே நண்பர்களே நபிமார்களை யோசிச்சு பாருங்க ஐயோ அவர்கள் எவ்வளவு பயங்கரமான ஒரு நோய்க்கு ஆளாக கணேசத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களுக்கு உள்ளே இழக்கிறாங்க சொத்தை இழுக்கிறாங்க நண்பர்களை இழக்கிறாங்க ஊரால் ஒதுக்கப்படுறாங்க எந்த அளவுக்கு என்றா சிலர்கள் பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க நீ செய்யக்கூடிய பாவம் சுற்றிதான் இவ்வளவு பெரிய சோதனை இந்த வார்த்தைகளை ஐயோ பலகி அவங்களுக்கு தாங்கிறதே கஷ்டமாக வருது அப்படி மட்டும் சிலர்கள் பேசுறாங்க நீங்க ஒரு பாவி அதை சுற்றிதான் இப்படி மற்ற وأنت أرحم الراحمين யா அல்லா எனக்கு பெரிய ஒரு சோதனை இறங்கிட்டு ரப்பே நீயே என்னைய பாதுகாத்துறியா அல்லா மக்கள் என்னைய பத்தி இந்த அளவுக்கு பேசக்கூடிய நிலைமை உண்டாகிட்டியா ஒரு நபி அல்லா சோதிக்கிறா மூசாலையை சிலாத்து வசலாம் அவங்க அவனுடைய மாளிகையில் இருக்கிறாங்க ஷரியத்துடைய பார்வையில் அவர் ஒரு பாவத்தை செஞ்சது கிடையாது ஒரு அடியோடு அடிக்கிறாங்க அந்த மனிதன் வப்பாத்தாகிட்டார் அல்லா இடத்துல சாவி அல்ல குத்தம் செய்யக்கூடியவர் அல்ல ஆனா பிற அவனுக்கு முன்னால குத்தம் செய்யக்கூடியவர் கொலை செய்யறதுக்காக வேண்டி முயற்சி செய்யறாங்க ஊரை விட்டு ஓடிப்போம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மூசா அலஹி சலாத்து வசலாம் அல்லாஹுக்கு சுபஹானஹு தாலாவுக்கு முன்னால அழுறாங்க இன்னி லிமா இளையமின் இலைய மின் கைலின் நீ இறக்கக்கூடிய ஒவ்வொரு நலவின் பக்கம் கயிறின் பக்கம் நான் பகீர் தேவையுள்ளவனா இருக்கிறேன் யாழ்லா ஒதுக்கப்பட்டேன் ரப்பே நாட்டை விரட்டப்பட்டேன் ரப்பே ஒழிஞ்சு கொண்டிருக்கிறேன் யாழ்லா என்னைய கொலக்காரன் என்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்க யாழ்லா அவ்வளவு பயங்கரமான ஒரு சோதனைக்கு அல்லாஹுக்கு சுபகான அனுபவத்தலாம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த எல்லா நபிமார்கள் ஒரு பக்கம் ரசூ சலாஹு அலஹி அவங்க சொன்னாங்க உலகத்துல ஆகவும் சோதிக்கப்பட்டவன் நான் தான் என்பதா எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் ஆஹா யாசின் முஸ்தபா அஹ்மது முஜ்தபா சையீதுல் நம்பியா இவ்வளோ பட்டம் பதவிகள் அரபுல அளவீன் தந்திருக்கிறான் ஆனா உலகத்தில் ஆகவும் சோதிக்கப்பட்டவர் முகமது சல்லாஹூ அலஹி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அரபுல ஆலமியினுடைய சுண்ணாதான் ரபுல் ஆலமி உலகத்துல யாரையும் சோதிக்காம வித்ததே கிடையாது எனவே யோசிச்சு பாருங்க முகமது அலை வசல்லம் அவங்களுக்கு நுபுவத் குடிச்சதுக்கு பின்னாலையும் வரக்காய்பு நௌக்கல் அவங்க செல்றாங்க உங்களே ஒரு நாள் உங்களோட ஊரு மக்கள் உங்களே விரட்டுவாங்க என்றுதான் அப்ப முக்ரி ஜியும் கேக்குறாங்க எதையாவது இந்த ஊர் மக்கள் ஆகிறது விரட்டுவதா இது எப்படி அப்பா நடக்கும் நிச்சயமா நடக்க நடக்கதான் செய்யும் என்பதா கல்யத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரசூசல்லாம் வலைகி செல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை அபிசீனியாவுக்கு அப்படியே ஹிஜிர அனுப்புறாங்க வேற எந்த நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆக பிறந்த நாட்டில் இருக்கிறதா ஒரு நிலைமைய ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி செல்லம் அவர்களுக்கு அல்ல உண்டா இந்த நேரத்துல தான் தாயிப்புக்கு போறாங்க அல்லாவுடைய வகையின் பிரகாரம் தானே தாயிப்புக்கு போறாங்க அந்த தாய்ப்பு போனதுக்கு பின்னால எவ்வளவு கேவலமாக படுறாங்க பல்லடி படுறாங்க மூணு நாலு கிலோமீட்டர் ஓடி வராங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹுடைய கதிர் அப்படிதான் இந்த நேரத்துல தான் பிரபுல ஆலமீனுக்கு முன்னால கைகளை உயர்த்தி கேட்கிறாங்க அல்லாஹுடைய கதிரை பத்தி அல்லாஹுடைய நிலைமைய பத்தி அல்லாஹுடைய முடிவை பத்தி ரப்புக்கு குறை சொன்னதே கிடையாது தன்னுடைய குறையதான் அல்லாஹுக்கு முன்னால வைக்கிறாங்க இலைத்த என்னுடைய பலகீனத்தை நான் உனக்கு முறைப்பாடு செய்கிறேன் யாரும் எனக்கு அழகான அமைப்புல மக்களோட பேச தெரியாது ரப்பே யார மக்களை விட்டும் நான் யால ஒதுக்கப்பட்ட நிலைமையில எனக்கு யாரையும் சப்போர்ட் இல்லாத நிலைமையில நான் இருக்கிறேன் யார மக்களுடைய கேவலத்துக்குள்ளாக்கப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அரசர்கள் கேவலப்படுத்தினாங்க அந்த சின்ன புள்ளையில வச்சு கல்லடிக்க வச்சாங்க எவ்வளவு சமூகத்துக்கு ஒரு கேவலமான ஒரு நிலைமை ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கு உருவாகுது அதுக்கு குரம் என்ன தெரியுமா கேட்கிறாங்க இலாமன் தகில்னி இலா பைதின் யதஹஜமுனி யால நீ பேசி பேசி எனக்கு யார சாக்கிட்டாய் ரப்பே என்னைய தெரியாத தூரமான என்னைய சரியான அமைப்புல வரவேற்காத அந்த கடினமான உள்ளங்கள் உள்ள மக்களுக்கு நீ என்னைய பேசி சாக்கிட்டாயா அல்ல அவ் இலா அதுவின் முழுமையான அமைப்புல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விரோதிகளுக்கு அமைத்து இன்னொரு ரிவாயத்துல சாகிப்புன அலைய கஷ்டமான கேவலமான இந்த நீ என்னையோட கோபம் இல்லாம பொறந்து கொண்டிருந்தா பல உபாலி நான் கணக்கே எடுக்க மாட்டேன் நானே பொருந்து ஆனா உன்னுடைய ரஹ்மத்தின் பக்கம் கிருபையின் பக்கம் மிகவும் தேர்வு உள்ளவனாக இருக்கிறேன் உயர்வுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அல்லா நிலைமைகளை சோதனைகளை ரபுல ஆலமின் தருவான் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல முழு உலகத்துல மக்கள் புகழக்கூடிய நேரத்துல முழு உலகத்துல மக்கள் இகழக்கூடிய நேரத்துல கல்வல எந்த விதமான வித்தியாசமும் வராம இருக்கிறது இருக்குது இததான் சொன்னாங்க இவர்கள் இவாருடைய உச்சகட்டத்தை அடைந்தார்கள் எனவே எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹாக்கு சுபகான சுகண்டியான நிலைமை நல்ல நிலைமை இல்ல இல்ல ரபுலாலுமே உலகத்துல ஆக சிறந்த மனிதன் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களையும் அல்லா சோதிச்சாங்க ஏன் அல்ல இந்த நபிமார்களையும் சோதிச்சு எங்களுக்கு படிப்பினைகளை தாரான் என்றா உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு மகல்லாவாக இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களுடைய தீனுடைய தகுதிக்கேற்ற மாதிரி பிரபுலாலமின் சோதனைகளை நிச்சயமாக தரதான் செய்வார் அதுல எந்த சந்தேகமும் இல்ல சில நேரங்கள்ல அந்த சோதனைகள் இருந்து அல்ல வெளியெடுத்து ஒரு நல்ல நிலைமையை உண்டாக்கி ஒரு புகழுக்குரிய ஒரு மனிதனாக ஆக்குவான் ஆனா அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சில நேரங்கள்ல புகழோடு இறந்தவர் ரபுலாலமின் பல நிகழ்வுகள் நிலைமைகளை உண்டாக்கி ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு திருப்பி ரபுலாலமின் அதே நிலைமையில மௌத்தாக்கவும் செய்வார் எந்த நிலமா ஒரு மனிதனுக்கு வந்தாலும் ரபுலாலமியுடைய கதிரை பொருந்து கொள்வதிருக்குது ஏந்த அல்லா என்னையோட கூட்டாளியா ஏந்த அல்லா என்னையோட கோபமா என்று பார்த்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கொண்டு போறதுதான் அல்லாஹுக்கு சுபகான மூத்தல விரும்புவார் கடைசியாக ஒரு சம்பவத்தை செல்வேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் ரஹ்மான் ரதி அல்லாஹு அன்பு என்று சொல்றது ரெண்டு பிரகாசத்துக்குரியவர் ஏன் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ரெண்டு மகள்மார்களை திருமணம் முடிச்சிருக்கிறார் ஒன்றுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க எனக்கு நாற்பது பொம்பளை பிள்ளை இருந்தா ஒன்றுக்கு பின்னால் ஒன்று நான் உசுமானுக்கே தருவேன் என்பதாக சொன்னாங்க இன்னலிக்குள்ளி நபியின் ஹவாரியின் பில் ஜன்னா வந்த ஹவாரி பில் ஜன்னா உஸ்மான் சொர்க்கத்துல ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு நெருங்கின நண்பன் இருப்பான் சொர்க்கத்தில் என்னுடைய நெருங்கி நெருங்கின நண்பர் நீங்க தான் உஸ்மான் என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இவ்வளவு புகழுக்குரியவர் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லமான மருமகன் ஆனா கடைசி காலங்கள்ல ஆட்சி செய்யக்கூடிய நேரத்துல எவ்வளவு பயங்கரமான சோதனைகளுக்கு முகம் கொடுக்கிறார் முதல் ஆறு வருடங்கள் அழகான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பிற்காலத்தில் இருக்கக்கூடிய ஆறு வருடங்கள் முஸ்லிம் உண்மத்துக்குள்ளே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சில முனாபிக்கியங்கள் சில வதந்திகள் ஆரம்பிச்சு அந்த ஆட்சியில பல பிரச்சனைகள் உண்டாக்கி எந்த அளவுக்கு சேர்ந்தா மிசுல இருந்து ஈஜிப்ட்ல இருந்து இராக்ல இருந்து பல ஏரியாக்கள்ல இருந்து மதீனாக்குள்ள வாராங்க உஸ்மான் ரவி அல்லாஹு அன்பு அவர்களை கொலை செய்யறதுக்காக வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இது என்னைய போல செய்யறதுக்கோ உங்களைய போல செய்யறதுக்கோ அல்ல அவர்களுடைய மருமகனை கொலை செய்யறதுக்கு களிமா சொல்லாத மக்கள் அல்ல களிமா சொன்ன மக்களை வச்சு ரகுலாலமின் ஒரு நிலைமை கொண்டு உண்டாகி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாற்பது நாட்கள் அந்த மதீனாக்குள்ள சாப்பாடு கிடைக்கல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல தண்ணி எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நேரத்துல விரல்ல அழிவது எல்லாம் ஒண்ணுங்க தூக்கி கொண்டு வராங்க ஆனா அந்த பித்னாக்காரர்கள் அந்த மதியனக்குள்ள வந்து அதை தள்ளி தள்ளி பெரட்டி நாற்பது நாட்கள் வீட்டுக்குள்ள நோம்பு பிடிச்சாங்க நீங்க இந்த பிடிக்கல உஸ்மான் ரதி எல்லாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பக்கத்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுக்குள்ள வந்து தொழுவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சித்தனாக்காரர்கள் ஒரு நாள் குரான் ஓதி இருக்கக்கூடிய நேரத்துல தான் அந்த வீட்டுக்குள்ள அந்த பித்னாக்காரர்கள் வந்து அதுலயும் ரொம்ப நெருங்கின ஒருவர் வந்து தாடிய பிடிக்கிற அந்த பழத்தை வெட்டுறதுக்கு அந்த நேரத்துல தான் இஸ்மான் ரவி எல்லாம் வன்வாங்க சொன்னாங்க உங்களோட வாப்பா இதை கண்டாங்க இந்த கவலைப்படுவாங்க அந்த நேரத்துல கைய விட்டுட்டாங்க ஒரு பித்னாக்காரன் வந்து அப்படியே வாளால வெட்டுறாங்க மனைவி கைய நீட்டுறாங்க கணவனை பாதுகாக்க நாலு விரல்கள் வெட்டிப்பட்டு உஸ்மான் ரதி எல்லாம் ஒன்றுவர்களுக்கு அழைத்து வெட்டிப்பட்டு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த ஜனாதாவை அடக்கிறதுக்காக வேண்டி யாருமே முன்வாரத்துக்கு தயார் இல்லாத ஒரு நிலைப்பாடு உண்டாகிச்சு அவ்வளவு பெரிய பித்னா அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் முன் வந்து என்ன பெரிய அநியாயம் இவ்வளவு சிறந்த ஒரு மனிதனுக்கு இப்படி நீங்கள் செய்தீங்களா எந்த ஜனாதவை தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்துல பூ வீசணுமோ அந்த ஜனாதவை தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்துல அந்த பித்தனாக்காரர்கள் கல்லடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க எந்த ஜனாதா ஜன்னத்துள் வகைக்குள்ள அடக்கப்பட வேண்டுமோ அந்த ஜனாதாவை ஜன்னத்துள் வகைக்குள்ள அடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா கொடுத்தாங்க இவ்வளவு பெரிய சோதனை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே யாருக்கு வந்திருக்குது உலகத்துல நபிமார்களுக்கு பின்னால சிறந்தவர்கள் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரபி அல்லாம் அவர்கள் ஒருவருக்கு வந்த சோதனை எனவே சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல பல சோதனைகள் நிலைமைகள் வரதான் செய்யும் இந்த நேரத்திலேயும் ரபுல் ஆலமீனுடைய அதிர பொருந்து கொள்வது இருக்குது அல்லாஹுடைய கதாவை பொருந்து கொள்வது இருக்குது ரப்புக்கு குறை சொல்லாமல் இருக்கிறது இருக்குது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது இருக்குது இதுதான் ஒரு மூமினுடைய அடையாளம் அவர்களுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி சல்லாஹூ ரெண்டு துவாக்கள் கேட்டாங்க ஒரு நாளும் அது தவறினதே கிடையாது ரெண்டாவது துவா அஜிப் தாவத்தஹூ யால சாத் ஏதாவது துவாவை கேட்டா அந்த துவாவை கபூல் செஞ்சிடியா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சாதிபு நபி வக்காஸ் ரபி அல்லாஹும் கைய தூக்கி துவா கேட்டாங்க என்ன அந்த துவா கபு கடைசி காலங்கள்ல கண் பார்வை இல்லாம போயிடும் மகல்லால மக்களுக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் நிலைமைகள் வந்தா வருவாங்க ஓடி இந்த விஷயத்துல பிரச்சனையா இருக்குது துவா கேளுங்களே இவர் கைய தூக்கி துவா கேட்டா அந்த துவா கபுலா அவங்க பிரச்சனையே இல்லாம ஒருவர் வந்து கேள்வி ஒன்று கேட்கிறார் சாதிவன் அபி கேட்டாங்க நீங்க எல்லாமே ஏன் உங்களோட கண் கிடைக்கிறதுக்கு துவா இருக்கிறீங்க இந்த அபி கேட்டாங்க ஏன் சொன்னாங்க நான் நிச்சயமா துவா கேட்டா அல்ல எனக்கு கண் பார்வையை திருப்பி தருவான் ஆனா நான் துவா கேட்டு எனக்கு கண் பார்வை திருப்பி கிடைக்கிறதை விட அல்லாஹுடைய பலா கதிர பொருந்து பொறுமையோடு இருக்கிறது அதை விட எனக்கு சிறந்தது என்பதாக கணேசக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இதுதான் சகாபா எனவே வாழ்க்கையில பல நிலைமைகள் கஷ்டங்கள் சோதனைகள் வரலாம் நாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் இது ரப்புடைய பொறுப்புல இருந்து எனக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சோதனை ஏன் அல்லா என்னையோட கோபமா இருக்கிறானா என்னையோட சந்தோஷமா இருக்கிறானா அதுதான் அபு பிராஸ் ரஹமத்துல்லாஹி அலஹி அபு பிராஸ் அல் ஹம்தானி ரஹமஹுல்லா ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல அநியாயமாக ஜெயிலுக்குள்ள போடப்பட்டவர் அந்த நேரத்துல தான் படிக்கிறார் லைத்தக தஹ்லு வல்லையாமு மரீரா வலைத்தக தர்தா வல் அனாமு ஹிபாபு وليس الذي بيني وبينك عامر وبيني وبين العالمين قراب فإذا صح منك المد فلكل, فالكل هين وكل الذي فوق التراب تراب சொல்றாங்க லைத்தக்க தஹ்லு வல் ஐயாமு மரீரா யால நீ இன்பமா இருந்தா போதும் யா அல்லா என்னுடைய நாட்கள் கசப்பா இருந்தாலும் சரி وليتك ترضى والانام غضاب யால நீ என்னைய பொருந்து கொண்டா போதும் யா அல்லா இந்த உலகத்துல மக்கள் என்னோட கோபப்பட்டாலும் பரவாயில்லையா وليس الذي بيني وبينك عامر யால எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு சீராகணும் யா அல்லா وبيني وبين العالمين خرابو எனக்கும் இந்த உலகத்துல மக்களுக்கு உள்ள அந்த தொடர்பு சீர்கெட்டு போனாலும் பரவாயில்ல فإذا صح منك المد فالكل حي எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு சீராகிச்சு என்றா எனக்கு எல்லாமே லேசாக பேசணும் யாழ்லா மண்ணுக்கு மேல உள்ள எல்லாமே மண்ணா போனாலும் யால் எனக்கு நீ கிடைச்சா போதும் யார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஒரு மனிதன் ரபுல் ஆலமீனுடைய கலா கதிர பொருந்து கொள்வதற்கிறே இததான் அல்லாஹு எதிர்பார்க்கிறான் ஒரு மனிதனுக்கு நிலைமைகள் கஷ்டங்கள் சோதனைகள் வரதான் செய்யும் அந்த நேரங்கள்ல ரப்புக்கு பொறுத்தல்லாம ரபுலாலமீனுடைய கதிர பொருந்து கொண்டு பொறுமையோட முன்னோக்கி கொண்டு போறது இருக்குது இதுக்கு ரபுல் ஆலமீன் பெரிய கூலிகளை வச்சிருக்கிறான் எனவே ஒரு மனிதனுடைய ஈமான் பூர்த்தியாகிறதா இருந்தா அல்லாஹ் மீது மாத்திரம் ரசூல்மார்கள் மீது மாத்திரம் வேதங்கள் மீது மாத்திரம் ஆகரா மீது மாத்திரம் நபிமார்கள் மீது மாத்திரம் மலாய்க்கமார்கள் மீது மாத்திரம் நம்பிக்கை வச்சு போதாது அல்லாஹுடைய கதிர மீது நம்பிக்கை வச்சு அதன் பிரகாரம் எங்களோட வாழ்க்கை அமைச்சு கொள்றது இருக்குது இதுதான் ஒரு மனிதனுடைய ஈமான் பூர்த்தியாகிறதுக்கு ரபுல் ஆலமின் நிபந்தனையாக வச்சிருக்கிறான் எனவே இதை டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி பல சோதனைகள் அல்லாஹாக்கு சுபகான உண்டாக்குவான் அந்த சோதனைகளுடைய நேரத்துல அல்லாஹுவின் பக்கம் நாங்க திரும்பி அல்லாஹின் பக்கம் அலந்து நாங்க எப்ப துவா கேட்போமோ ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய குறிப்பான துவாக்கள் இருக்குது அல்லாஹும்